என்ன செய்யறாய் விடுதி கண்டாய் விட்டுடாதப்பா வியன் கங்கை பொங்கி வரு நீர் மடுவுள் மலை சிறு தோணி வடிவின வெள்ளை குறுநீர் மதி பொதியும் சரைவான கொழுமணி பியன் கங்கை பொங்கி வரு நீர் மடுவுள் அப்படின்னு இவர் பெருமானுடைய திருச்சடையில ஒரு ஒரு ஒரு அழகு தலையில கங்கை இருக்குது எப்பவும் நிறைஞ்சிருக்கிற தன் தங்க இதுல போய் என்ன பண்ணுதுன்னு கேட்டா அந்த பிறை இருக்குது அது என்னன்னு இப்படி இப்படி வளைவா இருக்குதா இது தோணி மாதிரி இருக்குதான் தோணி மாதிரி அதனால இது என்ன பண்ணுதுன்னு கேட்டா ஒருத்தர் யாரும் இல்லாத போது கங்கையில இறங்கி நான் தான் தோணி அப்படின்னு இப்படியே போய் போய் வருதான் பிறவி பெருங்கடல் நீந்துவர் யாரு இறைவனடி சேர்ந்தார் சேராதார் நீந்தார் நன்றி அது மாதிரி இது ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்கான் தலையில கங்கை இது பிறை ஒரு தோணி மாதிரி இருக்கான் யாரும் இல்லாத போது இந்த தோணி இந்த பிறை என்ன பண்ணுது கேட்டா தோணி மாதிரி அதுலயே அந்த கடல போய் போய் இப்படி வர்றது அல்லவா அப்படி வந்து வந்து இருக்கான் இப்படி இருக்கும்படியான தலையலங்காரம் உடையவனி இப்படிப்பட்ட அருமையான திருச்சடை உடையவனி நீ என்னை விடுதி கண்டாய் என்று சொல்ற பெருமையனீம் உரு நீர் மதிபொதியும் தலைவான கொடுமணியே கொடுமணியே நகையார் கொங்கை குன்றிடை சென்று குன்றி விழுமடியேனி விடுதி கண்ட இது என்ன பெண் பெண்பாலாருடைய பெண்பாலாருடைய அந்த இன்பத்துறையில ஈடுபட்ட என்னை விட்டுவிட வேண்டாம் முன்னே சொல்லியிருக்கிறேன் இப்படி சொல்வதெல்லாம் நம் போன்றவர்கள் நிலையை எடுத்து வைத்து சொல்றாரே தவிர அவர் அந்த மாதிரி அனுபவத்துக்கு போனவர் அல்ல யாரு மணிவாசன் இந்த அனுபவத்தோடு இருந்த ஒரே ஒரு பெரியவர் சுந்தரர் தான் கொடுமணியே கொடுமணியேர் நகையார் கொங்கை குண்டிடை சென்று குண்டி விடுமடியேனி அதுக்காக சொல்ல வந்தேன் அவர் இந்த பெண்பால் வயப்பட்டவர் அல்லவர் பெண்பால் வயப்பட்டு பல ஆன்மாக்கள் அடியறதை வைத்து தன் தன்னுடைய தன்னுடைய அனுபவத்தில் வச்சு பாடத்தவர தவிர அவர் நல்ல தூய்மை தூய்மையானவரே விடுதி கண்டாய் மெய் முழுதும் கம்பித்து அழும் அடியாரிடை ஆர்த்து வைத்து ஆட்கொண்டருளி ஏப்பா என்ன அடியரோடு கூட்டணும் எந்த மாதிரி அடியரோடு கூட்டணும்னு கேட்டா ரொம்ப அருமை முழுதும் ஆமா மெய் முழுதும் கம்பித்து அழுமடியாரிடை ஆர்த்து வைத்து யாருன்னா தன்னை மறந்து ஒன்னு நினைச்சு அழணும் அது மாதிரி தன்னை மறந்து யாரெல்லாம் அழுகிறாங்களோ அந்த அடியாரில் அடிய என்னை கூட்டு வைக்கணும் கூட்டு வைக்கணும் அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் இல்லையே ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அந்த பெருமான் மீது நல்ல அன்போடு வைத்து பாடும்போது தானா கண்ண தண்ணி வரும் அது மாதிரி அழுபடி அழுகின்ற அடிவரோடு கூட என்னை கூட்டு வைக்கணும்ப்பா என்று சொல்லி ரொம்ப அருமையா வேண்டிக் கொள்கிறார் இதெல்லாம் அழுமடியாரிடை அப்படி உன்னை நினைந்து அழுகின்ற அடிகள் இருக்காங்களே அதில் வைத்து ஆட்கொண்டருளி என்னை கழுமணியே அருமை அருமை நீ அந்த மாதிரி அந்த மாதிரி அழுகின்ற ஆய்வோடு சேர்த்தா தான் இந்த நான் ஒரு கழுமணினர் நான் இப்ப கழுவாத மணி என்னன்னா இந்த பிறவி கடல் மற்றவற்றெல்லாம் சேர்ந்து இருக்கிற தூசி எல்லாம் படிஞ்சிருக்கிற மணி அந்த மாதிரி அழுகின்ற அடியோடு சேர்த்துட்டா அந்த தூசி எல்லாம் நீங்கி எது இந்த பிறவியாகிய தூசி மனமாசுகள் தூசி இதெல்லாம் நீங்கி நான் உண்மையான அடியவராக வருவேன் வருவேன் அதுக்காக தான் அந்த மாதிரி அடியாரோடு என்னை கூட்டணும் என்று வேண்டிக் கொள்கிறார் என்னென்னமோ வேண்டார் இன்னும் காட்டு கண்டாய் நின் புலன் எனக்கு அது மட்டுமல்ல நிறைவாக உன் திருவடியும் காட்டணும்ப்பா திருவடியும் காட்டணும் அதுதானே முக்கியம் இல்ல ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி அந்த திருவடியை வைத்து வைத்து வைத்து அவருக்கு அவ்வளவு அமைப்பு அதனால் அந்த திருவடியை காட்ட வேண்டும் என்று கேட்கிறார் புலன்கள் திகைப்பிக்க யானும் திகைத்து இங்கோர் பொய் நெறிக்கே விளங்குகின்றேன் விடுதி கண்டாய் புலன்கள் திகைப்பிக்க யானும் திகைக்கிறேன் எப்படி இருக்குன்னா இந்த பொறிகள் எங்கெங்க போகுதோ அதோட நானும் கூட போயிட்டா என்ன அர்த்தம் தேய்த்து தேய்ச்சிடுறேன் அந்த பொறி வழி போகாது நெறி வழி நின்றால் அல்லவா நல்லது அந்த நான் புலன் வழியே போயிட்டேன் நெறி வழி இல்லாம போகுது அப்படி இருக்கிற எண்ணெய் விட்டு விட வேணாம்ப்பா விட்டுவிடக்கூடாது மெய் விண்ணும் மண்ணும் கலங்க முன்னே நஞ்சமுது செய்தாய் நீ நஞ்சு உண்ட போது எல்லாரும் நடுங்கிட்டாங்களாம் விண்ணும் நடுங்கிட்டு மண்ணு நடுங்கிட்டே ஐயோ அது விஷமாச்சே பெருமான் அருந்துகிறாரே என்று துடி துடிச்சுட்டாங்க நீ ரொம்ப சர்வசாதாரணமா எடுத்து அப்படி மனசுல வச்சு விட்டீங்களா அப்படிப்பட்ட பெருமையுடையவன் நீ அருளுடையவன் நீ ஆதலால் விண்ணும் மண்ணும் எல்லாம் கலங்க முன்னீ நஞ்சமுது நஞ்சமுது செய்தாய் கருணாகரணி துலங்குகின்றேன் அடியேன் உடையாயின் தொழுகுலவி தொழுகுலமி அப்படின்னாரு அல்லவா என்ன தொழுகுலம்னாரு நான் தொடத்தக்க குலம் நீ அப்ப என்னன்னு கேட்டா அடியவனாகிய நான் தொழுகின்ற குலம் அப்ப பெருமான் எப்படி இருக்கிறான் குலமாகவும் இருக்கிறான் குடியாகவும் இருக்கிறான் அப்புறம் தாயாகவும் இருக்கிறான் தந்தையாகவும் இருக்கிறான் எல்லாமாக இருக்கு சொன்னார் அதனால இப்படி எல்லாம் இருக்கின்ற பெருமானி எனக்கு இன்னதை செய்ய வேண்டும் குலங்களைந்தாய் களைந்தாய் என்னை குற்றங்கொற்ற சிலையாம் விலங்கல் எந்தாய் விட்டெடுதி கண்டாய் குலங்களைந்தாய் அப்படின்னாரு எனக்கு நான் முன்ன என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு குளத்தில் பிறந்தவன் எந்த ஏதோ ஒரு என்ன குளமோ அவருக்கு விலங்கலை நமக்கு விலங்கலை அவர் அமைச்சராக இருந்தார் போனார்னு தெரிய தவிர அப்பா அம்மா பேரோ அப்புறம் அவருடைய என்ன குலம் என்பதோ எல்லாம் தெரியல என்ன பண்றது ஆகவே இதெல்லாம் குலம் கலைந்தாய் எனவே சிறந்த குளத்தில் பிறந்திருக்கார் தெரியும் ஆனால் அவற்றை எல்லாம் பெருமான் திருவருள் பெற அதை பற்றியே சிந்தனை இல்லாமல் போச்சு அதெல்லாம் என்ன செய்யும் குளங்கலைந்தாய் களைந்தாய் என்னை குற்றம் என்கிட்ட குற்றமெல்லாம் கூட நீக்கினாய் இல்லைன்னா நான் இவ்வளவு தூரம் குற்றமில்லாத நான் இருக்க முடியாது சுவாமி இவற்றையெல்லாம் நீக்கினாய் கொற்ற சீரையாம் விலங்கல் எந்தாய் நீ எப்படிப்பட்டவனாரு வெற்றி புரிந்திய மலையா இருக்கிறேன்னார் நீ ஒரு பெரிய மலை அல்லவா பெருமான் பெருமானை எப்படி எல்லாம் சொல்லலாம் இங்க ஒரு பெருகு பொருந்திய மலையாகவும் சொல்லுகிறார் கொற்றச்சிலையாய் விலங்கல் எந்தாய் விட்டிடுதி கண்டாய் பொன்னில் மின்னு கொன்றை அலங்கலம் தாமரை மேனியப்பா பா அல்ல பொன் மாதிரி மேனி மேல என்ன போட்டிருப்ப அலங்கலம் தாமரை நல்ல தாமரை பணிந்திருக்கிற பெருமானி என்று சொல்லுகிறார் அப்ப பெருமானுக்கு எல்லா மலர்களும் உண்டு தாமரையும் உண்டு தாமரையும் உண்டு அலங்கலியந்தாய் தாமரை மேனியப்பா தாமரை போன்ற மேனி உடையவனாம் பாருங்க அலங்கலம் தாமரை மேனி இப்படி வச்சுட்டு வச்சுங்க நல்ல அருமையான தாமரை போன்ற மேனி உடையவன் என்று சொன்னார் என்னது வெண்தாமரையா செந்தாமரையா செந்தாமரை ஏன் செம்மேனியம்மா செம்மேனியம்மா நம்ம பேசு மணிவாசரை கேட்டா சுவாமி நீங்க நாங்கெல்லாம் பார்க்கல பெருமானை நீங்க பார்த்தவங்களா சேர்னார் ஆமாப்பா எப்படி இருப்பார் சொக்கச்சுவேன்னு இருப்பாரு எப்படி செந்தடல் பூரை திரு மேனியும் காட்டி திருப்பெரும் தூரை ஊரை கோயிலும் காட்டி என் சாமி உங்களுக்கு அவ்வளவு புண்ணியம் இருந்தது ஆமாடா நானேயோ தவம் செய்தேன் என்ன சாமி செஞ்சீங்க சிவாய நமயன பெற்றேன் நல்ல புண்ணியமுடையவர் அதனால அப்படியே மேனியை காட்டி கோயிலை காட்டி குருநாதனாக காட்டி என்னை ஆட்கொண்டார்ப்பா என்று சொல்றார் அப்படி பண்ணுவார் அதனால நல்லாப்பா சிவப்பா இருப்பார் எனவே இங்கே தாமரை மேனியனேங்கிறார் பரிமையாளர்கள் போன்ற உரை எழுதினாங்களால தாமரை என பொதுவையால் கூறினாரேனும் செந்தாமரையே கொள்க என்னை செந்தளல் புரைதிரு மேனியும் காட்டி என்றாராகலின் எனவே தாமரை மேனி அப்பா ஒப்பிலாதவனே மலங்கள் ஐந்தார் சுழல்வன் தயிரில் பொறுமத்துறவே அருமை அருமை ஐந்து மலங்களினாலும் நான் இந்த ஆன்மா சுழல்கிறது எது போல எது போலங்கிறது தயிரில் பொறுமத்தனவே தயிர் குடத்துல போட்ட மத்த அந்த மத்த போட்டு கடைஞ்சா அங்க உள்ள இருக்கிற தயிர் என்ன ஆகும் அப்படியே செதறி செதறி செதறி செதறிடும் சரி செதறி வெளியில போய் தொலையலாம்னா அது பானைக்குள்ள இருக்குது அதனால அதுக்குள்ளேயே தான் இருக்குது வேற ஒண்ணும் இல்லை செதறது செதறி ஓடி போடலான்னா ஓடலாம் இதுதான் பானை எப்படி இருக்குது அதனால எனவே இந்த ஐந்து பொறிகள்னால நான் அப்படியே செதுறேன் தயிர் செதுற மாதிரி எங்கேயாவது ஓடி போடலாம்னா இந்த உலகத்துக்குள்ள இருக்கிறேன் அப்புறம் எங்க நான் வெளியில போக முடியும் வருத்தப்படுற சாமி நீ தான் மாத்தணும் அப்படின்னு இப்ப தயிரில் பொறுமத்தனவி தயிர் கிடையும் போது தயிர் என்ன பாடுபடுகிறதோ அது போல நான் ஆன்மா படுகிறது இதெல்லாம் பொருத்தி காட்டணும் இங்க ஆன்மா தயிராயின் பானை எது இந்த உலகம் அப்போ கயிறு எது மத்தது சொல்லுனதெல்லாம் பழைய உரையனா சொல்லியிருப்பாங்க சாமி ஆனா அப்படிலாம் ஒரே எழுதணும் சாமி திருவாச உரை அப்படி வரணும் ஆமா நீங்க தயிரில் பொருள் மத்தன வேண்டிய மத்து எது கயிறு எது மத்து பொறிகள் கயிறு புலன்கள் சுவை ஒளி ஊறு ஓசைனா அந்த புலன்கள் இந்த பொறியை இந்த புலன்கள் போட்டு ஆட்டுது ஆட்டுது இப்படிலாம் ஒரே எழுதினால நல்லா இருக்குது மலங்கள் ஐந்தார் சுடல்வன் இங்க ஒரு அருமைப்பாடு நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன் இங்கேயே கூட சொல்லியிருக்கிறேன் நம்முடைய சித்தாந்த கருத்துக்களை மிகுதியாக எடுத்துக்கொண்ட திருமுறைகள் திருவாசகமும் திருமந்திரமும் தான் என்று சொல்லியிருக்கிறேன் திருமந்திரத்துல ஏறத்தாழ இப்ப இருக்கிற சித்தாந்த கருத்துக்கள்ல தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு மேலேயே இருக்குது தொண்ணூறுக்கு விழுக்காட்டுக்கு மேலேயே இருக்குது ஏறத்தாழவே எல்லாம் சொன்னதுதான் இன்னைக்கு நமக்கு திருவாசு சைவ சித்தாந்தத்துக்கு முதல் நூல் எதுன்னு கேட்டா திருமுறையில திருமந்திரம் தான் அடுத்த ஒரு நூல் இருக்குமா நம்ம திருவாசகம் ஏன் இங்க மலங்கள் ஐந்தால் சுழல்வன் மலம் ஐந்து விரித்தா ஐந்து தொகுத்தா மூணு மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன் தார் மும்மை மலம் அப்ப அங்க மும்மை மலம் என்றார் இங்க ஐந்து மலம் என்றார் எனவே தொகுத்தால் மூன்று விரித்தால் ஐந்து இந்த மலக்கொள்கைகள் திருவாசகத்தில் இருக்கின்றன அதனாலதான் இன்னைக்கு இருக்கிற திருமுறைகளிலே சைவ சித்தாந்த கருத்துக்கள் நிரம்ப கொட்டி கொட்டப்பட்டிருக்குன்னா திருமந்தரம் அதை அடுத்து சொன்னால் நம்முடைய திருவாசகம் தான் மற்ற நூல்கள் அப்படியே இருக்கு இல்லாம இல்லை சும்மா அப்படி அரச பரிசல இருக்கு இது ரெண்டுல தான் அதிகமா இருக்கு அதனாலதான் ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டு நூல் எழுதணும் திருமந்திரத்தில் காணும் சைவ சித்தாந்த கோட்பாடுகள் திருவாசகத்தில் காணும் சைவ சித்தாந்த கோட்பாடுகள் ரெண்டு எழுதணும் இதுக்கு இந்த பாட்டு மலங்களைந்தால் இந்த வரி எனக்கு பார்க்கும்போது அப்படியே நான் கண்ணில் ஒத்திக்கிறது ஏன்னா மலங்களை மும்மலம் என்று சொன்ன நம்முடைய மணிவாசகர் இங்கு ஐமலம் என்று சொல்லுகிறார் எனவே மலக்கோட்பாட்டை ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறாரே என்ற ஒரு மனசு நினைப்பு அல்லவா மகிழ்ச்சி இருக்குது மகிழ்ச்சி இருக்கு மத்துரு தன் தயிரில் புலன் தீக்கது கலங்கி வித்துரு வேனை விடுதி கண்டாய் மத்துரு தந்தையிரில் புலன் தீக்கதுவ கலங்கி பாத்தீங்களா மீண்டும் இந்த தயிரில் பொறு மத்தனவேன்னு சொன்னார்ல அதை மீண்டும் வாங்குறார் வாங்கி அடுத்த பாட்டின்னு சொல்றாரு தயிர்ல மத்த போட்டு கடைஞ்சா எப்படி தயிரானது சிதறி சிதறி அப்படியே தாண்டி விடுகிறதோ அது போல நீ புலன் கதுவ கலங்கி பாத்தீங்களா அப்போ மத்து எது பொறி இந்த கை எது புலன் புலன் அல்லவா இந்த புலனாகிய தீமை அப்படியே அது வந்து போட்டு அந்த இது ஆன்மாவை சுத்துவதனால அதனால அந்த உலகம் உலகம் உலகியலாக இருக்கிற இதுல சிதறி போய்கிட்டோம் உலகியலாக இருக்கிற இன்ப வாழ்க்கை சிதறி போகிறது அப்படின்னா இப்படி இருக்கிற என்னை வித்துருவேனை வித்துருவேன்னா விதுவிது பொறுகின்றவனை அதாவது கலங்குகின்றவனின்னு அர்த்தம் இந்த மாதிரி போட்டு கலக்குவதனாலே நான் என்ன செய்வது என்று தெரியாமல் கலங்குகின்றேன் அப்படி கலங்குகின்ற வேனை வித்துரு வேனை விடுதி கண்டாய் வெண்டலை மிளைச்சி கொத்துரு போது மிளைந்து குடா குடர் நெடுமாலை சுற்றி தத்துரு நீருடன் ஆறச் செஞ்சாந்தனி சச்சயனே அப்பா பெருமானை பற்றி அப்படி அருமையா செஞ்சுட்டார் என்னன்னு கேட்டா வெண்தலை மிளைச்சி நீ எப்படி இருக்கிற உன்னுடைய உன்னுடைய அலங்காரம் எப்படி இருக்குன்னு கேட்டா வெண்மையான தலையை கழுத்துல கட்டி வச்சிருக்கிற ஒரு அஞ்சாறு தலையை எடுத்து கட்டி வச்சிருக்கிற <laughs> வெண்தலை மிளைச்சி கொத்துரு போது மிளைந்து நல்ல அருமையா கொன்றையாகிய கொத்தினை தலையில வச்சிருக்கிற குடர் நெடுமாலை சுற்றி அல்லவா சில குடர்களை எல்லாம் எடுத்து மாலையா சுற்றி இருக்கிற ஏன் என்ன கேட்டா எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி தவறான முறையில் இருந்து இறந்து போனாங்களோ அவங்க மாலையெல்லாம் தூக்கி கழுத்தில் போட்டிருக்கு அவங்க தலையெல்லாம் தூக்கி கழுத்தில் போட்டு வச்சிருக்கு அல்லவா ஏன்னாரு எங்கேயும் வைக்க முடியாத ஒன்று கழுத்துலையும் காதலையும் போட்டு வச்சுக்கிட்டு யார் அதை கேட்கறது ஏன் அதை போட்டுக்கிறேன்னு கேட்டு கேட்டா ஒரே ஒரு ஒரு ஆன்மா கேட்கலாம் அந்த ஆன்மா கேட்காது யாரு கொண்ட மனைவி கேட்கலாம் பது அதனால் அதை கேட்கவே கேட்காது நாமெல்லாம் கேட்ட முடியுமா கேட்க முடியுமா சுந்தர் போய் கொஞ்சம் கேட்டார் சிலதெல்லாம் செட் டவுன் அப்படின்ட்டார் ஆனா கேட்ட கேட்டார் இதெல்லாம் ஏன் அதெல்லாம் அணிஞ்சிருக்க இதெல்லாம் போயிருக்கேன்னாரு போற நீ தான் கேட்கறதான்ட்டார் அவங்க ரெண்டு பேரும் நண்பு நண்பர்கள் அதில் பேசிக்கிட்டாங்க போடான்னு சொன்னதுனால அவர் ஒன்றும் கோச்சிக்க மாட்டாரு இவரும் அந்த மாதிரி கேட்டானேன்னு வருத்தப்பட மாட்டார் யாரு நம்ம சுந்தரம் தானே அப்படின்னு இப்படி எனவே இது மாதிரி எல்லாம் தலையிலும் மார்பிலும் நிலைத்துக் கொண்டிருக்கும்படியான பெருமானி தத்துரு நீருடன் தலையில கங்க ஆர செஞ்சாந்தனி சாந்து சச்சையணி செஞ்சாந்து நல்ல சந்தனமெல்லாம் பூசியவன் இல்லவா சச்சயன் சச்சையன்னா இந்த செச்சைங்கிற ஒரு மாலை அந்த மாலையை அணிந்தவனா இல்லை இப்படி எல்லாம் இருக்கணும் சச்சயனி மிக்க தன்புணல் விண்கால் நிலம் நிருப்பாம் விச்சயனி எல்லா இது பொருளாகும் நீ இருக்கிறாய் விட்டுடுதி கண்டாய் வெளியாய் கரியாய் இது என்னது பச்சையனே செய்ய மேனியனே என்ன வெண்மையாகவும் இருப்ப கருப்பாகவும் இருப்ப பச்சாய் பச்சையாயிருப்ப செம்மையாயிருப்ப அப்படின்னு நிறங்களோர் ஐந்துடையாய் இனிமேல் இப்போ சொன்னோன்னு என்ன பச்சையா இருக்குங்கிறாரு சோப்பா இருக்குங்கிறா வெள்ளையா இருக்குனாரு சீவே சீவே இன்னும் ஒண்ணு விட்டுட்டாரு நிறங்களோர் ஐந்துரையாய் பின்னோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் உனக்கு ஒரு நிறமா ரெண்டு நிறமாப்பா ஐந்து நிறம் இல்ல ஐந்து நிறம் எங்கே உடம்புல இல்ல உடம்புல அஞ்சு நிறம் இருந்ததுன்னா விகாரமா இருக்கும் விகாரம் இருக்கு தலையில தான் தலை எத்தனை அவருக்கு அஞ்சு அஞ்சு தலை ஆறு தலை தான் அஞ்சு தலை தெரியும் எல்லாருக்கும் ஒரு தலை இந்த கீழ் நோக்கி இருக்கிற தலை அதோ முகம்னு பேரு அது எல்லாருக்கும் தெரியாது ஞானியருக்குத்தான் தெரியுமா இந்த மற்ற அப்ப அஞ்சு முகம் எல்லாருக்கும் தெரியுமா உற்ற ஐமுகங்களால் பனித்தருளியும் ஆகமத்தை எப்படி சொன்னானா ஐந்து முகங்களாலும் சொன்னானா ஐந்து முகங்களாலும் ஆகமத்தை சொன்னான் திருமந்திரத்தில் தான் இருக்குது என்னென்ன முகத்தில் எந்தெந்த ஆகமத்தை சொன்னான் திருமூல திருமந்திரம் வேறெங்கும் இல்லை அப்ப ஐந்து முகங்களாலும் ஐந்து ஆகமத்தை சொன்னான் அந்த ஐந்து முகங்களும் ஐந்து நிறமுடையன ஐந்து நிறமுடையன ஒன்னு பச்சை ஒண்ணு வெள்ளை ஒண்ணு சிவப்பு அப்படி எனவே உடல் சிவப்பு தான் முகம்தான் அவ்வாறு ஐந்து நிறமுடையது நிறங்களோர் ஐந்துடையாய் இத பலரும் சொன்னாங்க யாரு நம்ம ஞானசம்பந்தர் பச்சை மேனியர் இச்சை கொள்பவர் பல்லவ நீச்சரத்து பவள மேனியர் தவள நீத்தினர் நல்லா சொல்லியிருக்காங்க சும்மா ஆங்காங்க சொன்னா இந்த அஞ்சையும் தொகுத்து சொன்னது திருவாசகம் தான் நிறங்களோர் ஐந்துடையாய் எவனோ பையன் கேட்டிருக்கிறான் சாமி ஒவ்வொருத்தரும் பச்சைங்கிறாங்க சிவப்புங்கிறாங்க எத்தனை நிறம் தான் உண்டு அப்படின்னாரு அப்படியாடா ராஜா அஞ்சு நிறம் அதான் கேட்டேன் குறிச்சுக்கிட்டான் எங்க புத்தி எங்களை விட்டு போகிற பார்த்தீங்களா பையனுக்கு பாலம் நடத்தியே புத்தி அதே தான் இப்போ அவன் யாருக்கு யாரு கேட்டாங்களோ கீழ உறையூர்ல இருக்கிற சாமிக்கு பெயர் ஏன் நம்ம தமிழன் அதனால நிறம்னு சொல்றோம்ல நிறம் என்பதை வர்ணமாக்கணும் அஞ்சுங்கிறத பஞ்சமாக்கணும் பஞ்சவர்ணேஸ்வரர் எங்க திருச்சியில ஒரே ஊர்ல இருக்கிற ஆண்டவனுக்கு பெயர் பஞ்சவர்ணேஸ்வரர் நாங்களும் அங்கெல்லாம் நல்லா வார வழிபாடெல்லாம் நடக்குது ஆண்டு விடாலாம் நடக்குது ஒரே ஊர்ல எத்தனையோ தரம் சொன்னோம் கேட்க மாட்டேங்கிறாங்க செய்ய மேனி பச்சையனே செய்ய மேனியனே ஒன்பட அறவ கச்சையனே கடந்தாய் தடந்தாள அடற்கரியே நீ அருமையா யானையெல்லாம் இது அழித்தவன் அப்படிப்பட்ட பெருமான் என்னை விட்டெழுதி கண்டாய் அடற்கரியேர் ஐம்புலன்களுக்கு அஞ்சு அழிந்த என்னை விடற்கரியாய் அடற்கரி போல் ஐம்புலன்களுக்கு அஞ்சு முன்ன சொன்ன அந்த யானை தான் அங்க யானைனார் இங்க கரினார் கரினா இது சின்ன போட்டா யானை பெரிய போட்டீங்கன்னா மிளகு ம் ஆமாம் இந்த கறி வல்லினம் போட்டுட்டீங்கன்னா மிளகு அல்லது காய்கறி அதுல வந்துடும் இந்த சின்ன அரினா போட்டீங்கன்னா சான்று சான்று கரினா சான்றுங்கிற பொருள் அப்புறம் எனவே அடற்கரி போல் இங்க அடுகின்ற கரீன யானை யானை போல ஐம்புலன்களுக்கு அழிந்த எண்ணெய் விடற்கரியாய் விட்டெடுதி கண்டாய் விழுத்தொண்டற்கல்லால் தொடர்கரியாய் ஏப்பா உன்னை யாராவது தொடரணும் தொடணும்னு சொன்னா முழுமையான தொண்டர்களா இருக்கணும் நல்ல முழுமையான தொண்டர்களா இருக்கணும் அறவுற தொண்டர்லாம் உன்னை பக்கத்தில் கூட இருக்க முடியாது கண்டது செய்து கருணை மட்டு பறி கழித்து மிண்டுகின்றேனி விடுதி கண்டாய் மிண்டுகின்றேனி கண்டது செய்து எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு வரையறுத்துக்கணும் ஆனா கண்டது செய்யறேன் எது மனசுல என்ன பட்டதெல்லாம் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அது உருப்பிட முடியுமா உருப்பிட முடியாது கண்டது செய்து கருணை மட்டு பருகி கழித்து மிண்டுகின்றேனே ஆனா பொழுது உன்னுடைய கருணையும் நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன் எப்படி உன்னுடைய கருணையும் நான் அருந்துகிறேன் ஆனா உலகில் வழிபட்டு இந்த கண்டதையும் செய்கிறேன் ஆக ரெண்டாம் கட்டியா இருக்கிறேன் இல்ல இப்படி இருக்கிற எண்ணெய் இரண்டும் கட்டானா இருக்கிற எண்ணெய் மின்றுகின்றேனே இதிலேயே வலிமையாக இருந்து நான் இப்படி உலகிலே நான் போகின்ற எண்ணெய் விடுதி கண்டாய் நின் விரை மலர்த்தாள் பண்டு தந்தாற்போல் பணித்து முன்ன எனக்கு ஒரு தரம் உடைய திருவடியை காட்டி எனக்கு ஆட்கொண்டையே அது மாதிரி இன்னொரு தரம் காட்டுப்பா காட்டு அந்த மாதிரி பண்டு தந்தால் போல் பணித்து பணி செய்ய கூவித்து என்ன பண்ணும் ஏ இங்க வாங்க இன்னைக்கு என்ன காலையில செய்த ஒண்ணு செய்யல நாளையில இருந்து சரியா காலையில நாலு மணிக்கு எந்திரிக்கணும் ஆறுக்குள்ள எல்லாம் உன்னுடைய இது அனுஷ்டானம் மற்ற சிவ பூஜை எல்லாம் பண்ணிக்கணும் ஆறு ஆச்சுன்னா ஒரு கூட எடுத்துக்கணும் நந்தவனத்துக்கு போகணும் விடுதலையுமே வெந்நீற்றை மெய்யில் பூசி வெளுத்தமைந்த கீழோட கோவணமும் தட்டு கையில பூ கொடுத்துட்டு பூ பறிக்கணும் அங்கிருந்து வந்து மலை மாலை கட்டணும் அங்கிருந்து எனக்கு போடணும் தெரியுதா ஆமா அப்படின்னு இது என்ன பணிப்பா இன்னும் செய் இன்னும் செய் இன்னும் செய்யன்னு எனக்கு பணி இல்லைன்னா அப்படியே போயிடுவோம்ப்பா அப்படிங்கிற பாவம் என்னை விடுதி கண்ட கூவித்து என்னை வந்து பணி செய்ய கூவி நீ இங்க வான்னு கூப்பிடு கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி பணிகள் எல்லாம் தொடர்ந்து எனக்கு கொடுப்பா என்னை கொண்டு என என் எந்தாய் கொண்டு என் எந்தாய் கலையாய் கலையாய குதுகுதுப்பே குதுகுதுப்புன குதுகுதுப்புன பரபரப்பு என்ன பரபரப்பு இன்னைக்கு அது பண்ணும் நீ அது போகணும் என்று அந்த வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவல்கே அங்க வேகம்னார் இங்க குது பூனர் சீக்குவல் டு பொருள் ஒன்றுதான் அந்த வேகத்தை கெடுக்கணும் உலகியல் வயப்பட்ட வேகத்தை தடுத்து அருளியல் இது பட்ட வயப்பட்ட வேகத்தை கொடுக்கணும் அதை தடுக்கணும் இதை கொடுக்கணும் இப்படி செய்தாதான்ப்பா நான் உருப்பிடுவேன் என்றெல்லாம் சொல்லி சொல்லுகிறார் என்ன பண்றது இவரெல்லாம் அவருக்கெல்லாம் இப்ப இது தேவையா நமக்கு தான் தேவை நம்ம தேவையைத்தான் அவர் வாங்கி சொல்லுகிறார் குது குதுப்பின்றி பரபரப்பு இல்லாம விரைவில்லாம நின்று என் குறிப்பே செய்து நின் குறிப்பில் விது பேணி விடுதி கண்ட பத்தீங்களா படிக்கிறது ராமாயணம் இடுப்பது இடிப்பது பெருமா கோயில் அடிவரே நான் என்ன பண்றேன் உலகியல் வயப்பட்ட அளவிலேயே என்னுடைய எண்ணத்தை எல்லாம் செலுத்திக்கிறேன் ஆனா உன்னிடத்துல மட்டும் எனக்கு அருள் தான் அருள் தான் கேக்குறேன் அதுக்கு நடக்குமாப்பா நான் செய்யறதோ ஒண்ணு ஆனா கேட்கறது ஒன்னா இருந்தா முடியுமா கேட்பது எதுவோ அதுக்கேற்ப செய்ய வேணாமா செய்யல சாமி செய்யும்படியா நீ செய்யணும் அல்லவா என்று சொல்லி பாவம் குறிப்பே செய்து நின் குறிப்பில் விது விதுப்பேணி விடுதி கண்டாய் விரையார்ந்து இனிய மது மது போன்று என்னை வாழைப்பழத்தின் மனங்கணிவித்து எதிர்வது எப்போது பயில்வி கையிலை பரம்பரணி அருமையா சொன்னார் மது மது போன்று என் தன்னை வாழைப்பழத்தின் மனங்கணிவித்து அப்படின்னாரு மது மதுன்னா ரொம்ப விரைவா நல்லவா விரைவாக எதை போல என்ன கனிய வைக்கணும்னா வாழைப்பழத்தை போல கனிய வைக்கணும்னு சிவ சிவ இது இந்த காலத்துல ரொம்ப முக்கியமானது இப்ப பிள்ளைகளை போய் வாழைப்பழம் வாங்கிட்டு வரனா வாழைப்பழம் வாங்கிட்டு வர்றதுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணுமாட்டிருக்கு ஒண்ணு பச்சை காயா வாங்கிட்டு வர்றது மிகினும் குறையினும் நோய் செய்யும் எந்த ஒண்ணு மிகுந்தாலும் நோய் செய்யும் குறைஞ்சாலும் ஒரேடியா பழுக்காட்டியும் தப்பு ஒரே பழுத்து அப்படியே ஒழுகுனாலும் தப்பு இப்ப வாழைப்பழம் பார்த்து பார்த்து வாங்க தெரியலையே வாழைப்பழத்தின் கனிவித்து வாழைப்பழம் எப்படி கனிவா இருக்கணுமோ பக்குவமா இருக்கணும் சாப்பிடறது புட்டா கிடுகிடு புட்டு கையெல்லாம் ஒழுகிடக்கூடாது புட்டா புடவே முடியாம கத்தி உண்டான்னு இருக்கக்கூடாது அது வாழைப்பழம் இல்லை அல்லவா அப்படி பக்குவமா இருக்கு அது போல வாழைப்பழம் போல் கனிவித்து அருமையா அப்படி ஒரு ஓமை சொன்னார் அப்ப மூன்று படத்துல இந்த கனிவு செய்யணும்னா வாழைப்பழம் தான் சரியான தகுதி எது மாம்பழமும் சரியில்லை பலாப்பழமும் சரியில்லை முக்கன் இல்லை அப்ப எது சரியா இருக்கு இது ஒண்ணுதான் இப்ப நீங்க பழக்கடை வியாபாரிய ஐயா இந்த கனியை வைக்கிறதுல எது வந்து விரைவா கனியும் நல்லா கனியும்னு ஒரு நாளைக்கு கேளுங்க இது நம்மளால முடிவு பண்ணக்கூடாது பழக்கடைக்காரங்கிட்ட கேட்கணும் கேட்டா அது கேட்டோம்னா ஐயா பலாப்பழம் அது கணிவிக்கிறது எப்படி இருக்கும் எப்படி எவ்வளோ அனுபவம் வேணும் மாம்பழம் எப்படி சரி இது வாழை எப்படி சரியும் எது வந்து கனியை வச்சா நல்ல பக்குவமாக இருக்கிற கனிவா இருக்கும் அது எது மூன்றில் எது அப்படின்னு கேட்டு வாழைப்பழம்னு சொன்னாதான் மணிவாசருக்கு இருக்கிற பேரறிவு விளங்கும் இந்த பாட்டு வாழைப்பழத்தின் மனம் கணிவித்து எதிர்வது எப்போது எங்க இருக்கிற நீ பெருமான் பயில் விக்கையிலை பரம்பரணி எப்பொழுதுமே கங்கையில் இது கைலாயத்தில் இருக்கின்ற பரமானி பெருமானி நீ எனக்கு எப்பப்பா அப்படிலாம் செய்வாய் வாழைப்பழம் போல என்றார் பரம்பரணி நின் பல அடியாரோடும் என் படிது வெறும்பரணி விட்டெழுதி கண்டாய் மென் முயற்கரையின் அரும்பரநேர் வைத்து அணிந்தாய் பிறவி ஐவாயரவும் பொறும் பெருமான் வினையேன் மனம் அஞ்சி பொதும் புறவி பரம்பரணி மேலாயவர்களுக்கெல்லாம் மேலானவனாக இருக்கலாம் இப்ப நின் பழ என் படிரு விரும்பரணி பாவம் ஐயா பெருமானே உனக்கு எத்தனையோ நல்ல பழடியார்கள் பழுத்தடியார் இருக்கிறாங்க அந்த அடியாருக்கு நான் கொஞ்சம் கூட தகுதி இல்லை இருந்தாலும் அந்த அடியார் பட்டியல்ல என்னையும் சேர்த்து விரும்புறப்பா அது உன் கருணை நான் அந்த அடியார்லாம் ஆக மாட்டேன் இருந்தாலும் அந்த அடியார் பட்டியல்ல அடியேனையும் வைத்து நீ ஆட்கொண்டிருக்கிற அதனுடைய கருணை அல்லவாப்பா என்று என்று இடையிலே அந்த கருணை நிற்கிறது விரும்பரணி விட்டிடுதி கண்டாய் மென் முயற்கரையின் அரும்பர நேர் வைத்த நேர் வைத்த அணிந்தாய் எது மேல வந்து சந்தரனை ரொம்ப அருமையா தலையில வச்சு சூடியிருக்காயாம் சூடியிருக்கிறான் பிறவி ஐவாயரவம் பொறும் பெருமான் இந்த பிறவியாக இருக்கிற பாம்புனர் அது எப்படிப்பட்டவன அஞ்சுதல நாகம்னர் அஞ்சுதல நாகம் இந்த பிறவியாகிய ஐந்தலை நாகம் அந்த ஐந்தலை நாகத்தையும் நீதான்ப்பா வேற இருக்க முடியும் ஆதலால் அரும் ஐவாயரவும் பொறும் பெருமான் வினையேன் மனம் அஞ்சி பொதும் உறவே என்னுடைய வினையும் நீக்கி அந்த பிறவியும் நீக்க வேண்டும்பா என்கிறார் பிடிச்சோம்னா ஐந்து பாட்டு நிறைவுபடுத்திடும் நாற்பதுல நிறுத்துவோம் பொதும் குரு தீப்போல் புகைந்து எரிய புலந்தீக்கதுவ வெதும் குருவேணி விடுதி பொதும் குரு தீப்போல் பொதும்புன்னா காடு காட்டு தீ மாதிரி இருக்கான் இந்த ஐந்து பொறிகளும் நமக்கு தாக்குவது என்னன்னு கேட்டா காட்டு தீ எவ்வளவு வேகமாகவும் வன்மையாகவும் நம்ம அதை அழிக்குமோ அது போல இந்த ஆன்மாவே காட்டு தீ போல பரவுதான் அந்த ஐந்து பொறிகளும் பொதும்புரு தீ போல் புகைந்து எரிய புலன் கதுவ வெறும்புருவேனை அப்படி அடிகின்ற எண்ணெய் விடுதி கண்டாய் விட்டுவிட வேண்டாம்ப்பா விரையார் நரமும் ததும்பு மந்தாரத்து தாரம் பயின்று மந்தம் உரல் வண்டு அதும்பும் கொடுந்தேன் அவிசலைவானத்து அடல் அரசி அடே அப்பா பெருமானுடைய திருச்சடை திருச்சடையில கொண்டை இருக்குது கொண்டையில என்ன இருக்குது வண்டுகள் இருக்குது வண்டுகள் என்ன பண்ணுதான் அருமையா ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு ராகம்பாடுதான் வண்டுகள் இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவாள் என்று சொல்லுவது மாதிரி